திருநல்லூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்று அறுபத்தி நான்காவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பலம் வண்டிரிய விண்டம் மல்ல மல்கு தடை தாழ விடையேறி வண்டிரிய பிண்டமலர் மல்கு தடை தாழ விட பண்டரிகை கொண்ட பரமன்பதியதன்பர் அதனயலேயே பண்டரிகை கொண்ட பரமன்பதியதன்பர் அதங்கயலே நண்டிரிய நாரையிறை தேரவரை மேலருவி முத்தம் நண்டிரிய நாரையீரை தேரவரை மேலருவி முத்தம் தென்திரைகள் மோதவிரி போது கமழும் திரு நல்லூரேயே தென்திரைகள் மோதவிரி போது கமழும் திரு நல்லூரே திருநல்லூரே திருநல்லூர் அறையார்த்து வரைவங்கை ஒரு பாகம் நாகம் அறையார்த்து வரை மங்கை ஒரு பாகம் மல்வளர் புயத்தில் அணைவித்து மங்கை ஒரு பாகம் மல்வளர் புயத்தில் அணைவித்து மகிழும் பரமன்கிடமா திருநல்லூரே பரமன் மகிழும் இடமாம் பரமன் மகிழும் இடமா சொல் வளரை இசைக்கிழவி பாடி மடவான் நடமது ஆட செல்வமறையோர்கள் முறையேத்த வளரும் திருநல்லூரே நன நன ஏ நிகழ் நாகம் அடல் அம்பால் கூடலர்கள் மூயையில் எரித்த குழகன் குலவும் ஏன தத்தன மேருவில்லதாக நிகழ்நாகம் அடல் அம்பால் கூடலர்கள் மூயையில் எரித்த குழகன் குலவு சடைமேல் ஏடு உலவு கொன்றை புனல் நின்று திகழும் நிமலன் இடமாம் திருநல்லூரே சேடுலவும் தாமரைகள் நீடு வயலார் திருநல்லூரே நன்னரே கருகு புரிமிடரர் கரிகாடர் எரிகை அதனில் ஏந்தி அருகு வரும் கரியின் புரியதடர் படகரவர் இடம் வினவில் திருநல்லூரே ஆ முருகுவிரி பொழிலில் மனம் நார மயிலால மரமேறி திருகு சினமந்தி கனி சிந்த மதுவார் திருநல்லூரே கருகு புரிமிடரர் கரிகாடர் எரி கையதனில் ஏந்தி அருகு வரும் கரியின் உரியதளர்பட அறவர் இடம் வினவில் முருகு விரி பொழிலின் மனம் நாரமயில் ஆல மரமேறி திருகு சினமந்தி கனி சிந்த மதுபார் திருநல்லூரே தத்தனர ததர் பொடிகொள் திருமார்பரு புரிநூலரு புனல் பொங்கும் அரவு தங்கும் முடிகொள் சடை பொடிகொள் திருமார்பர் புரிநூலரு புனல் பொங்கும் அரவு தங்கும் முடிகொள் சடை தாழ விடையேறும் முதலாளர் அவர் இடமாம் ததன இடிகொள் முடவு ஓசை எழிலாற்றை தொழிலாளர் விடமல்க செடிகொள் வினை அகல மனம் இனியவர்கள் சேர் திருநல்லூரே தத்தனரேனா செடிகொள் வினையகல மனம் மனம் இனியவர்கள் செடிகொள் வினை அகல மனம் இனியவர்கள் சேர் திருநல்லூரே புற்றரவர் நெற்றி ஓர் கண் ஒற்றை விடை ஊர்வர் அடையாளம் சுற்ற இருள் பற்றியபல் பூதம் இசைப்பாட நசையாலே கற்றமறை உற்று உணர்வர் பற்றலர்கள் முற்றும் எயில் மாள செற்றவர் இருப்பிடம் நெருக்கும் புனலார் திருநல்லூரே புலவர் இருப்பிடம் நெருக்கும் புனலார் திருநல்லூரே தத்தனரே பொங்கும் அறவர் ஏன பொங்கும் அறவர் அங்கம் உடன் மேல் அணிவர் ஞாலம் கிடுப்பிச்சை தங்கு அரபமாக உடி தந்து மெய் துலங்கிய வெண்ணீட்டர் கங்கை அரவம் விரவும் திங்கள் சடை அடிகள் இடம் வினவில் திருநல்லூரே ஆ அடிகள் இடம் திருநல்லூரே செங்கையல் பதிக்குதி கொள்ளும் புனலதார் திருநல்லூரே ஏறு புகழ் பெற்ற ஏறு புகழ் பெற்ற தென்னிலங்கையவர் கோனே அறுவரையில் சீரி அவனுக்கு அருளும் எங்கள் சிவலோகன் இடமாகும் தத்தனரேன எங்கள் சிவலோகன் இடமாகும் எங்கள் சிவலோகன் இடமாகும் கூறும் அடியார்கள் இசை பாடி பலம் வந்து அயரும் அருவி சேறு மகரான வழிய திகழ் தரும் திருநல்லூரே நன நன மாலும் மலர் மேல் அயனும் நேடி அறியாமை எரியாய கோலம் உடையான் உணர்வு கோதில் புகழான் இடமது ஆகும் நாலு மறை அங்கம் முதல் ஆறும் எரிமூன்றும் தழல் ஓம்பும் சீலம் உடையார்கள் நெடுமாடம் வளரும் திருநல்லூரே திருநல்லூரே கீரும் உடை கோவணம் இலாமையில் ஒலோவிய தவத்தரு பாரும் உடன் மூடு துவராடையர்கள் வேடம் அவை பாரேல் ஏறும் மடவாடோடு இனிது ஏறி முன் இருந்த இடம் என்பர் தேரும் மனவாரம் உடையார் குடி செய்யும் திருநல்லூரே திரைகள் மோத விரிபோது கமழும் திருநல்லூரே செல்வமறையோர்கள் முறையேத்த வளரும் திருநல்லூரே சேடு உலவும் தாமரைகள் நீடு வயலார் திருநல்லூரே திருகு சினமந்தி கனி சிந்த மதுவார் திருநல்லூரே செடிகுள் வினை அகல மனம் இனியவர்கள் சே திருநல்லூரே செத்தவர் இருப்பிடம் நெருக்கும் புனலார் திருநல்லூரே செங்கையல் மதிக்குதி கொள்ளும் புனலதார் திருநல்லூரே சேரு மகரான வழிய திகழ் தரும் திருநல்லூரே ததர நிலம் உடையார்கள் நெடுமாடம் வளரும் திருநல்லூரே தேரும் மனவாரம் உடையார் குடி செய்யும் திருநல்லூரே திருநல்லூரே திரைகள் இரு கரையும் வரும் பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல் திருநல்லூர் மேல் பரசு தரும் பாணியை நலம் திகழ்ச்சி தோணிபுரநாதன் உரை செய் தமிழ் ஞான தம்பந்தன் தோணிபுரநாதன் உரை செய் தமிழ் ஞான சம்பந்தன் இசை மாலை மொழிவார் போய் விரை செய் மலர்த்தூவ விதி பேணு கதி பேரு பெறுவாரே நான் மணிபுரநாதன் உரைசை தமிழ் ஞான தும்பந்தன் இசை மாலை மொழிவார் போய் விரைசை மலர்த்துவ விதி பேணு கதி பேரு பெறுவாரே நன நன நன நன ஆன